പുതിയ മാതത്തുക്കായി സ്തോത്രം പണ്ണുവാം എന്റെ കാലവേളയിൽ ഒരു പുതിയ അഭിഷേകത്തെ കൊടുത്താൽ അതിനായി സ്തോത്രം പണ്ണുവാം നാഗും இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆஃப் of சாப்டர் 2, verse 2. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோப்பின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார் வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி The emptiers have emptied them out அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் and made their wine branches கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரேவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார் For the Lord hath turned away the excellency of Jacob as the excellency of Israel உன்னை வெறுமையாக்குகிறது பிசாசுனுடைய ஒரு target and it is a target of Satan to empty yourself உன்னை நிரப்புவது தேவனுடைய target The target of God is to fill you எப்படியாவது உன்னை எம்டி ஆக்கிரணும்னு அவன் ட்ரை பண்றான் எப்படியாயினும் உன்னை நிரப்பிடணும்னு அவர் ட்ரை பண்றாரு And Satan is trying that somehow he have to empty you, but the Lord is trying that somehow he have to fill you. உன்னுடைய திராட்சை கொடிகளை அவன் கெடுக்க ட்ரை பண்றான் And he is taking time to spoil your vine branches. அது உன்னுடைய பிரதிஷ்டையை காண்பிக்கிறது This shows your consecration. அது உன்னுடைய வளர்ச்சியை This காண்பிக்கிறது shows your growth அது உன்னுடைய சந்தோஷத்தை and காண்பிக்கிறது that shows your joy. இதெல்லாம் கெடுக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணினாலும் Whatever he do to commit anything to spoil. கர்த்தர் சொல்றாரு யாக்கோபின் மகிமையை நான் திரும்ப வர பண்ணுவேன் But the Lord say, I will turn away the excellency of Jacob இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன் and I will turn away the excellency of Israel. இந்த யாக்கோபின் மகிமை இஸ்ரவேலின் மகிமை எல்லாம் ஒரு டைம்ல நம்மளை விட்டு போயிடுச்சு The excellency of Jacob and excellency of Israel at one point of time it departed. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது When we look into book of Isaiah, chapter 17, அங்கே யாக்கோபின் மகிமை இஸ்ரவேலின் மகிமை என்ற வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம் and we can see the words of a uh, make um, glory of Jacob and glory of Israel, மூணாம் வசனமும் நாலாம் வசனம் verse 3 and 4. அரண் எப்ராஹிமையும் ராஜாகம் தமஸ்குவையும் விட்டொழியும் இஸ்ரவேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் மீதியா இருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் அக்காலத்திலே யாக்கோப்பின் மகிமை குறைந்து போம் அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போம் யாக்கோபின் மகிமை குறைந்து போகும் அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போகும்னு ஏசாயா பதினேழு நாலுல சொல்லியிருக்கிறார் It is mentioned book of Isaiah chapter 17 verse 4 the glory of Jacob shall be made thin and the fatness of his backs will glow யாக்கோபின் மகிமை குறைந்து போன ஒரு காலம் உண்டு And there is a time where the glory of Jacob was diminished. ஒன்னு சாமுவேல் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை பார்க்கும் பொழுது மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது என்று சொல்லி இருக்கிறார் And when we look unto first Samuel chapter 4 verse 21, the glory departed of Israel. மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அப்ப மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு யாக்கோபினுடைய மகிமை மெலிந்து போகிறது குறைந்து போகிறது The glory of Israel departed and the glory of Jacob waxed thin and old. انا கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபின் மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன் And but what the Lord is promising is that the glory of Jacob will be returned back. இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன் The glory of Israel will be turned back. இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது ஏசாயா நாற்பத்தி நாற்பத்தி ஆறு பதிமூன்றை பார்க்கும்போது When we look on the book of Isaiah, chapter 46, verse 13, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமா இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் இஸ்ரவேலிலே என் மகிமையை கட்டளையிடுவேன் I will command glory to my Israel. இஸ்ரவேலுக்கு மறுபடியும் அந்த மகிமை வரும்னு கர்த்தர் சொல்லுகிறார் And the Lord promised that once again the glory will be returned back to Israel. அப்போ இந்த இடத்துல தான் சொல்றாரு நான் இஸ்ரேலின் மகிமையை திரும்ப வர பண்ணுவேன் And here he says so, I will turn back the glory of Israel. புலம்பல் இரண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look at the book of Lamentation, chapter 2, verse 1, ஐயோ ஆண்டவர் தமது கோபத்தில் சியோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார் அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாதபீடத்தை நினையாமல் இஸ்ரவேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே விழத்தள்ளினார் இஸ்ரவேலின் மகிமையை தரையிலே விழ தள்ளிவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது It is mentioned that unto the earth the beauty of Israel and his footstool. ஆனா இந்த மாதத்துல அந்த விழ தள்ளப்பட்டதான அந்த இஸ்ரேலின் மகிமையை கத்தர் மறுபடியும் திரும்ப வரப்பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் The Lord is promising the fallen glory of Israel will be returned and turned away back. Amos எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into book of Amos chapter 8 verse 7. அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோப்புடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார் அதனால இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம் யாக்கோபின் மகிமை இஸ்ரேவேலின் மகிமை திரும்ப வருகிறது What we understand from all this, the excellency of Jacob and the excellency of Israel are turned away. இதுக்கு உள்ளதான வெளிப்படுத்தல் என்ன And what is the revelation behind it? வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கினாலும் They that emptied may empty themselves, அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் though they spoil or mare away the vine branches. இந்த மாதத்துல கத்தர் ரெண்டு மகிமையை திரும்பி வர பண்ணுகிறார் In this month, the Lord will turn back the two glory. ஒன்று யாக்கோபின் மகிமை One is the glory of Jacob, மற்றொன்று ஆ? இஸ்ரவேலின் மகிமை other one is the glory of Israel. இதுதான் இப்போ தேவன் நமக்கு செய்ய போகிற ஒரு காரியம் And this is the thing the Lord is going to do to us. யாக்கோபின் மகிமை Glory of Jacob. யாக்கோபின் மகிமையை பத்தி நாம் பார்க்கும் பொழுது When we read or when we see about the glory of Jacob, அது குறைந்து போனது எடுத்து போடப்பட்டது கத்தர் அதை நியாயம் திருத்தார் தரையில விழ பண்ணினார் இப்படிலாம் நம்ம பார்க்கிறோம் it was decreased, it was found lack and it was made unto judgment, and the Lord taken away. யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது என்பது எதை காண்பிக்கிறது What does it mean? The Lord will turn up, turn back the glory of Jacob. யாக்கோபு எம்டியா தான் போனான் Jacob gone with empty hands, சாப்பாடு இல்ல no food, அவனுக்கு ஒண்ணுமே இல்ல and there was nothing found with him. அதனால தான் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்தா நான் நீர் எனக்கு தேவன் சொன்னான் So he said, "So if you give me food and give me raiments to wear, and you are my God, யாக்கோபின் மகிமை திரும்ப வரும் the glory of Jacob will be turned, இஸ்ரவேலின் மகிமை திரும்பி வரும் the glory of Israel will be turned." யாக்கோபின் மகிமை என்பது ஜெபஜீவியத்தை காண்பிக்கிறது Glory of Jacob shows the prayer life, இஸ்ரவேலின் மகிமை என்பது பெட்டி திரும்பி வருவதை காண்பிக்கிறது glory of Israel shows the ark is being returned. யாக்கோபு ஒரு ஜெபம் பண்ணினான் அந்த ஜெபத்தின் முடிவில தான் அவனுக்கு இஸ்ரவேல்ங்கற பெயர் வருது Jacob prayed at the end of the prayer he got the name as Israel இஸ்ரவேல்ங்கும்போது பெட்டி திரும்பி வருவது Israel means ark is being turned back இஸ்ரவேலின் மகிமை போய்விட்டது பெட்டி பிடிபட்டதனால தான் மகிமை போயிடுச்சுன்னு அவன் சொன்னான் The glory of Israel was departed because the ark was captured அப்படினா என்ன அர்த்தம் What does it mean இந்த மாதத்துல கத்தர் உன்னுடைய ஜெப ஜீவியத்தை திரும்ப கொண்டு வருகிறார் உன்னுடைய பிரதிஷ்டை வல்லமையை திருப்பி கிருபைகள் தாளந்துகளை திரும்ப கொண்டு வருகிறார் In this month, the Lord is turning back away the power of the prayer life and your talents and your gifts and your power and authority. ஜெப வாழ்க்கை ஒருத்தனுக்கு திரும்பி வந்துருச்சுனாலே அவன் எல்லாத்தையும் திரும்ப வாங்கிடுவான்னு கண்டுபிடிச்சிடலாம் When the prayer life is turning back and is able to understand, he will receive everything. மறுபடியும் அந்த பெட்டி அவன் வீட்டுக்கு வந்துருச்சுனாலே ஆசீர்வாதம் எல்லாம் தேடி வந்துரும்னு அர்த்தம் When the ark come back to his life and all the blessings will seek after him. பெட்டி ஓபேதியதோம் வீட்டில் 3 மாதம் இருந்த பொழுது அவனையும் அவன் வீட்டையும் அவன் வீட்டார் யாவரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தெய்வம் ஆசீர்வதித்தார் When the ark was found at the house of Obed and Nahum and all his household and all his household and all the substance were blessed. இப்பொழுது இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை எத்தனை வல்லமைகள் உன்னை வெறுமையாக்கினாலும் எத்தனை திராட்சை கொடிகளை அவைகள் கெடுத்து போட்டாலும் நான் யாக்கோவின் மகிமையும் இஸ்ரவேல் மகிமையும் திரும்பி வர பண்ணுவேன் In this morning time, the Lord promising us and whatever the spoil may come unto us and not to happen to us and the Lord will turn back the glory of Israel and the glory of இந்த Jacob. வசனம் எனக்குள்ள நிறைவேறணும்னு எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க Whom you are going to pray, the Lord have to fulfill நீங்க this அப்படி verse in ஜெபிக்கும் you. பொழுது கத்தர் ஒரு ஜபாவியை தருவார் If you pray so, the Lord will give you the spirit of தேவன் prayer. வல்லமை விளங்கும் பெட்டியோடு உங்களுக்குள்ளே வருவார் At the ark, God, God revealing unto you, he will come to your உன்னுடைய home. கிருபைகள் வரங்கள் மறுபடியும் பிரகாசிக்கும் All மகிமை your- உண்டாகும் All your talents and gifts will be shining in you, you will get the எல்லாரும் glory ஒரு back. விசை ஜெபம் பண்ணுவாங்க Let us all pray once. இந்த வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் முழு சபைக்கு முழு குடும்பங்களுக்கும் நிறைவேறட்டும் And this promise will be fulfilled for the whole family and for the whole church. amen எல்லாருக்கும் அந்த மகிமை உண்டாகட்டும் This glory should be found for everyone. யாக்கோபின் மகிமை இஸ்ரவேலின் மகிமை திரும்பி வரட்டும் Let the glory of Jacob and the glory of Israel be turned back. மறுபடியும் அந்த ஜபாவி வரட்டும் மறுபடியும் அந்த கிருபை வல்லமை இறக்கங்கள் தாளந்துகள் வல்லமைகள் அழைப்பு Hallelujah. Hallelujah. Hallelujah. Amen. amen, amen, amen, amen. Amen. இந்த திட்டத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் கத்த நிறைவேற்ற போகிறார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருடைய மகிமையும் கத்த திரும்பி வர பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம் கொஞ்ச நேரம் ஆமேன் கத்த நமக்கு கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஜெய்சலா ஜெய்சலா ஜெய்சலா ஜெய்சலா ஜெய்சலா ஒவ்வொரு வீடுகளிலும் கல்வாரி ரத்தம் தெளிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஒவ்வொருவருடைய வாகனங்கள்ல கல்வாரி ரத்தம் தெளிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்முடைய விசுவாசிகள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கத்தருடைய நாமம் ஒவ்வொரு மேல் தரிக்கப்பட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் போக்கில் வரத்திலும் பாதுகாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வழியில வாகனங்களை ரத்த கோட்டைக்குள்ள மறைக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஜப வீடுகளாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்முடைய ஜனங்களை ஜப வீரர்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் விசுவாச வீரர்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நீதிமான்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பரிசுத்தவான்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் உண்மையுள்ளவர்களாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் உத்தமர்களாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் திவ்ய சுவாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் குடும்பங்களை ரட்சிக்கப்படாத ரட்சிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அபிஷேகம் பெறாவில் அபிஷேகிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை சந்திக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் குழந்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிள்ளைகளுடைய படிப்புகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நல்ல வேலைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நல்ல விவாக வாழ்க்கைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் குடும்பங்கள்ல மன அன்பு ஐக்கியம் சமாதானம் உண்டாக முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வியாதியஸ்தர்களை குணமாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்பத்தையும் தண்ணீரை முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அவருடைய கையின் பிரயாசங்களை நூறத்தனையாய் முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வறுமை கஷ்டம் கடன் தருத்திரம் சாபங்களை மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள் எல்லாம் கோமாவுக்கு முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் குடும்பங்களில் பெரிய சமாதானத்தின் இழைப்பார்களையும் அன்பையும் ஐக்கியத்தையும் கட்டிட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கிருபைகள் வரங்கள் தாளந்துகள் வரங்கள் உள்ளவளாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவையான ஆலோசனை கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தேசத்தில் கிரியை செய்யற வல்லமைகளுக்கு நம்முடைய ஜனங்களை விளக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா குடும்பத்தின் ஜபத்துக்கும் பதில் கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா குடும்பங்களின் கண்ணீரையும் கத்தர் துடைக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தோத்ரா தோத்ரா குடிக்கிறவர்களை கத்த ரசிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தோத்ரா தோத்ரா ரகசிய கிறிஸ்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா ஒரு கூட்டம் புதிய ஆத்துமாக்களை கத்த நமக்கு தர முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்மிடத்துல ஜபிக்க வேண்டிக் கொண்ட எல்லா குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரா நம்முடைய பரிசுத்தவாங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் നമ്മുടെ നടത്തിപ്പുകാരനുക്കായി സ്തോത്രം അനുവാ எல்லா அப்போஸ்தல ஊழியம் செய்யறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான் மெய்ப்பர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான் தீர்க்க தரிசிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான் போதகர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான் சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான் மிஷினரிஸ்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான் அரபு தேசங்களில் ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான் கம்யூனிஸ்ட் தேசங்களில் ஊழியம் செய்யறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் காடுகள் மலைகள் தீவுகளில் ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தை பிரசங்கிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் முழு உலகத்திலும் சபைக்கு விரோதமான வல்லமைகளை அழிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சுவிசேஷத்துக்கு விரோதமான ஆவிகளை கத்தர் கடிந்து கொள்ள முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா நான்கு மணி ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆறு மணி ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான் பகல் ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான் சாயங்கால ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பத்து மணி ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இரவு ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் காலை உபவாச ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வேதபாட கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் காத்திருப்பு கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இரவு ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆராதனைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சண்டே ஸ்கூல் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிரான்ச் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் யூத் கேம்புகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஒவ்வொரு கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் தெய்வம் எழுந்தருள முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அபிஷேகத்தை பொழிய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஊழியங்களில் எழுப்புதலை கட்டிட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சுத்திகரிப்பு பரிசுத்தமாகுதலை கட்டிட முடியாது ஸ்தோத்திரம் எல்லா விசுவாசிகளையும் திருப்தியாய் நடத்த முடியாது ஸ்தோத்திரம் இன்னும் ஆயிரம் விசுவாசிகளை கத்திர நமக்கு தர முடியாது நம்முடைய ஊழியர்களை அக்னி ஜுவாலைகளாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் போக்கில் விசேஷமாய் வேலி அடைக்க முடியாது புதிய ஆத்துமாக்களை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கூட்டங்களிலே ஜபங்களில் தேவனுடைய வல்லமை விளங்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சபைகளுக்குள்ளே எழுப்புதலை கட்டிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா வருகைக்குரிய ஆயத்தத்தை கட்டிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா ஊழியர்களை அக்னியாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்முடைய ஜனங்களை பரிசுத்தவான்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் வருகைக்குரிய தரிசனத்தை கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் வருகைக்குரிய ஆயத்தத்தை கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் வருகைக்குரிய தூதுகளை கொடுக்க முடியாது இந்த மாதம் எல்லாம் ஜனத்தையும் நம்மை நடத்த முடியாது ஸ்தோத்திரம் ஜனத்தை நம்மையும் பரிசுத்தப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் இந்த மாதத்துல இயேசு ஒருவார் என்றால் அவரை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஜோம் வருஷத்துள்ள நல்ல ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே கடந்த மாதம் எல்லாம் நீர் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரை கடந்த மாதம் முழுவதும் கிருவி நாள் எங்களை நீர் எங்களோட அக்கிரமங்களை மன்னித்தீர் எங்களோட பாவங்களை மன்னித்தீர் ஆண்டவரை எங்களை நன்மை கிருவி நாள் முடிசொட்டி நீர் ஆண்டவரை எங்களோட பிராணனை அழுவிக்கு விலைக்கு மீட்டி நீர் ஆண்டவரை கத்தாவையும் ஸ்தோத்திர நீர் எங்களோடு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை கடந்த மாதம் முழுவதும் கூட எங்களை ஜெயமாக நடத்தினீர் ஆண்டவரை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்தீரே வந்த எல்லா தீங்குக்கும் மாபத்துக்கு விலைக்கு நீர் அதுக்கு அஸ்தோத்திரம் இந்த மாதத்திலும் கூட புதிய மாதத்திலும் கூட கத்தாவை கர்த்தாவை ஜீவனுள்ள தேசத்தில் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு துதிக்க தந்த கிருபிக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அவையானவரையும் ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவை இந்த மாதம் முழுதும் நடக்கிறதான எல்லா ஒளியங்கள் கூட்டங்கள் ஜபங்கள் எல்லாம் நீ நடத்தி ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக்கிறோம் இந்த மாதம் முழுதும் எங்களுடைய அருமையான தேவஜனங்களை எல்லாம் பாதுகாத்துக்கணும் அடு வேலை செலங்களை எல்லாம் கூட போக்கில் வரத்தில் எல்லாம் கூட கையின் பிரயாசங்களை ஆசீர்வித்து காத்துக்கணும் வருகிற வியாதி பலவன்களுக்கெல்லாம் நீர் பரிகாரியாய் வைத்தியராய் கூடந்து ஜீவன் சுகபலனை தந்து எல்லா சர்தியான தீங்குகளுக்கு ஆபத்துகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ள ஆண்டவரே இந்த மாதம் முழுதும் கத்தாவே எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு நீர் போதுமானவராய் கூட இந்த ஜெயத்தோடு வழிநடத்துங்க கத்தாவே இந்த மாதத்திலும் கூட எங்களுக்கு கத்தாவே நல்ல வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆவியானவரே இந்த மாதம் முழுதும் நடக்கிற எல்லா கூட்டங்கள் ஊழியங்கள் ஜபங்கள் எல்லாவற்றையும் நீர் நடத்தி ஆசிர்வதி இந்த தேவசமத்துக்கு வந்த மக்கள் எங்க தர ஆசிர்வதிக்க முடியாது வரும் புதிய கிருபையிலோடு புதிய ஆசீர்வாதங்களோடு புதிய பலத்தோடு ஒவ்வொருவரும் கடந்து செல்ல உதேசி நாங்கள் ஜெபித்த எங்களுடைய வேண்டுதல் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதிலளித்துக்கிறீர் ஆண்டவரே தேசத்தில் அமைதலையும் சமாதானத்தையும் கட்டளிட்டுக்கிறீர் ஆண்டவரே தேசத்தை நீர் ஆஸ்வதிக்க போறீர் எனக்கு ஆஸ்தோத்திரம் தொடர்ந்து மட சமம் கரமும் கூட இருக்கட்டுங்க தாவே எங்களை தாழ்த்துற வெறுமையாக்குறோம் இந்த மாதத்திலும் கூட நீர் வருவீரேனால் உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும் எங்களுடைய ஆவி ஆத்தம சரீர் மற்றும் தாழ்த்து படைக்கிறோம் இயேசு நாமத்தில் வேண்டிக் பிதாவே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது அமேன் அலேலுயா அலேலுயா Hallelujah.